திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் வாழ்கொழிப்புத்தூர் நாடு சோழ நாடு காவிரி வடகரை திருச்சிற்றம்பலம் பொடியுடை மார்பினர் போர்விடை ஏறி பூதகணம் புடை சூழ கொடியுடையூர் தீர்ந்தையா கொண்ட பல பல கூறி வடிவுடை வாழ்நெடுங் கண்ணுமை பாகம் ஆயவன் வாழ் கொள்ளி பூத்தூர் கடிகமிழ் மாமலீட்டு கரை மிடற்றடி காண்போம் அரை கிழு கோவண ஆடையின் மேலோர் ஆடரவம் மசை தையோ புரை கிழு வெண்டலை ஏந்தி போர்விடையேறி புகழ வரை கிழமங்க ஆய ஆயவன்வாழ் கொள்ளி பூத்தூர் விரை கமிழ் மாமல்லர் தூவி விரிச்சடையானடி சேர்வோம் பூண்ணெடு நாகம் அசைத்த நலடி புன்றலையங்கையேலேந்தி உணிட பீச்சையூரையும் உண்டி என்று பல கூறி வானெடுங்கண்ணுமை மங்கையோர் பாகவ் ஆயவன் வாழ் வாழ்கொழி பூத்தூர் தாழ்நெடு மாமல்லீட்டு தலைவன தாழ்நீழல் சார்வோம் தாரிடு கொன்றையோர் வெண்மதி கங்கை தாழ்சடை மேலவை சூடி ஊரிடு பீச்சை கொள் செல்வம் உரைகின்ற பல கூறி வாரிடுமென்முலை மாதொரு பாகம் ஆயவன் வாழ்கொள்ளே போத்தோர் காரிடமாமல்லர் தூவி கரைமிடற்றானடி காண்போம் கனமலர் கொன்றை அலங்கல் இலங்க காதிலோர் வெண் குழையோடு புனமலர் மாலை புனைந்தோர் புகுது என்றே பல கூறி வனமுலை மாமல்லை மங்கையோர் பாகோ ஆயவன் வாழ் வாழ்கொள்ளி போத்தோர் இனமலரே தன கூவி எம்பெருமானடி சேர்வோம் அலை வளர் நாகம் அசைத்தனலாடி அலர்மிசை அந்தூச்சி களைத்தலகீர்பலி கொள்ளோ கருத்தனே கள்வனே என்ன வளை புலி முன்கை மடந்தையோர் பாகம் ஆயவன் வாழ்கொழி பூத்தூர் தளையவிழ் மாமல்லர் தூவி தலைவன தாளினை சார்போம் அடர் செவி வேடத்தின் ஈருறி போர்த்து வழித்தலையங்கையிலேந்தி உடலிடு பீச்சையோடையோ உண்டி என்று பல கூறி மடல் நெடு மாமலர் கண்டியோர் பாகம் ஆயவன் வாழ் கொள்ளி பூத்தூர் தடமலராகின தூபி தலைவன தாழ் நீழல் சார்போம் உயர்வரை ஒல்க எடுத்த அரக்கன் ஒளிர்கடகையடர்த்து அயலிட பீச்சையோடையம் ஆர்த்தலை என்றடி போற்றி வயல் விரி நீல நெடுங்கணி பாகம் ஆயவன் வாழ்கொழி பூத்தூர் ஜயபிரி மாமல்லர் தூவி தாழடையானடி சார்வோம் கரியவன் நான் முகன் கை தொழு தேத்த காணலோ சாரலோ ஆக எரியுருவாகியூரையம் இடுபலியுண்ணி என்றே தீ மடந்தையோர் பாகம் ஆய வெண்வாழ் கொள்ளி பூத்தூர் விரிமலராயின தூவி விகீர்த்தன சேவடி சேர்வோம் குண்டமடர் தூப்பர் கூரைகள் மெய் கொய்யீர் கொள்கையினார் புறங்கூற வெண்டலையீர் பலே கொண்டல் விரும்பினை என்று விளம்பி வண்டமர் மங்கையோர் பாகம் ஆயவன் வாழ்கொழி பூத்தூர் தொண்டர்கள் மாமல்லர் தூ தோன்றி நின்றானடி சேர்வோம் கல்லுயர் மாக்கடல் நின்று முழங்கு கரையொரு காழிய மூதூர் நல்லுயர் நான் மறைனாவின் நற்றமிழ்ஞான சம்பந்தன் வல்லுயர் சூலமோ வெண்மழுவாழும் வல்லவன் வாழ் கொல்லி பூத்தோர் சொல்லிய பாடல்கள் வல்லார் துயர் கெடுதல் எளிதாமே துயர் கெடுதல் எளிதாமே சுவாமி மாணிக்க வண்ண ஈஸ்வரர் அம்பாள் வண்டார் பூங்குழல் அம்மை திருச்சிற்றம்பலம்